வெள்ளி திரையில் காண்க அதனால என்னாகும் துண்ண வைத்த பெரியோன் ஆகவே தன்னுடைய திருவடிகளை என்னுடைய உள்ளத்தில கொண்டு வைக்கும்படியாக செய்த பெரியவன் எழிற்சுடராய் நல்ல ஒளி பொருந்திய ஒளி விளக்காக இருப்பவன் எழிற்சுடராயும் கல்லாறு உரித்தன்னை ஆண்டு கொண்டான் பாவம் தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார் இவரை வந்து அன்பனாக ஆக்கினது கல்லிருந்து நார் உரிச்ச மாதிரி நீங்க புளிஞ்ச குச்சியில இருந்து நார் ஒழிக்கிறது எல்லாரும் ஒழிச்சு விடுறான் ஏன்னா அது புளிச்ச குச்சியிலேயே உண்மையாகவே போட்டு உள்ள இருக்கிறது குச்சி மேல இருக்கிறது அந்த இதா தோலா இருக்கிறது அது நாராக பயன்படும் புளிச்ச நார் அப்படிலாம் அமைந்திருக்கும் அதுல புளிச்சதுல போய் நார உரிக்கிறது இயற்கை கல்லுல போய் நான் நார உரிக்கிறேன் அப்படி கல்லுல நார் உரித்தா எப்படியோ அது போலத்தான் அடியேனி ஆட்கொண்டது ஏன்னா நான் அவ்வளவு வன்மையானவன்னு தன்னைத்தான் அப்படி சொல்லிக் கொள்றார் ரொம்ப மென்மையானவர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் என்று சொன்னார் அதனால அவர் தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டாரே தவிர சிறியவர் அல்ல மிகப்பெரியவர் அப்படி கல் நாறு உரித்தன்னை ஆண்டு கொண்டான் என்னை ஆட்கொண்டான் திருப்பெருந்துரை பெருமான் அவனுடைய கடல் இணைகள் இரண்டு திருவடிகளையும் பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாவோ அந்த திருவடி திருவடியா இல்ல பொன்னார் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் யாரு அது யாரு அப்பர் சுவாமி அந்த திருவடி எப்படிப்பட்டது பொன்னார் திருவடி அது மேனிய பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சரி கேள்வி கேள்வியும் பதிலும் ஆனந்தவடத்துல தான் போறாங்க இங்க திருமுறையில் இருக்குது ஐயா என் பெருமான் நிறம் பொண்ணு எப்படி பராஜா இருக்கும் அது பொன் கலர்லையா சிவப்பும் இல்லையா சிவப்பு அல்லாலும் இல்லையா அது ரெண்டுக்கும் இதை நடுப்புற பார்த்தா அழகா இருக்கியா அதான் அந்த பொன்னிறம் தான் எங்க பெருமானம் பொன்வண்ணும் எவ்வண்ணும் அவ்வண்ணும் ஏனி அந்த சதை எப்படி இருக்கும்னாரு மின்னல பார்த்திருக்கேன்னாரு பார்த்திருக்கேன்னாரு அந்த மின்வண்ணம் எவ்வண்ணும் அவ்வண்ணும் சொல்லு ஐயா அது முன்ன அப்படி தோண்டு அப்படி மறையும் இது அப்படிதான் அப்படி போது அப்படி இருக்கும் அப்படி மறையும் என்ன ஆடுறாரு அதனால அப்படியே அப்படியே சடை முழுதும் தோன்றவும் செய்யும் மறையவும் செய்யும் தோன்றவும் அதான் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் விளையாடுறாங்க விளையாடுறாங்க திருமுறை விளையாட்டு அப்படி சொன்னவர் சேர்மான் பெருமாள் நாயனார் தான் சிற்சில பேர் சிற்சில முறைகளை அணுகி சென்றிருக்காங்க அதை நீங்க அவங்க கிட்டதான் கண்டு நாம் வணங்கி பார்க்கணும் அதனால பொன்வண்ணம் பொன் செய்த மீனி நீர் என்று எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி கேட்டு பொண்ணு எப்படியா இருக்கும் இந்த நேரமா இருக்கும் அந்த வண்ணம் அந்த வண்ணம் தான் எங்க பெருமான் பண்ணும் மின்னல் எப்படி இருக்கும் படிச்சு படிச்சுட்டு மின்னும் மறையும் அது மாதிரிதான் எங்க பெருமான் தடை என்று இப்படி வினாவாக கேட்டு விடை சொன்ன பாங்கில் அமைப்பது சேரமான் பெருமாள் தான் நமக்கு அமைஞ்சாங்க இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேர் இருபத்தேழு பேரா இருபத்தெட்டு ஆமா ஆமா ஆமா அது திருமணங்கள்னு கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க நக்கீரர் ரெண்டு பேரு திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் வேறு மற்ற நைக்கீர தேவர் என்று அழைக்கப்படுவர்கள் வேறு அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் கால ஆராய்ச்சி இல்லாததுனால நக்கீரனோட ரெண்டு ஒண்ணுட்டாங்க நீங்க திருவிழாட்டுப்படியும் படிச்சு பாருங்க கண்ணப்ப தேவர் திருமரம்னு இருக்குது அதையும் படிச்சு பாருங்க கண்ணப்ப தேவர் திருமரம் சாதாரண நடையா இருக்கும் திருவிழாட்டுப்படி உலகம் ஒப்ப வலங்கேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரைமைக்கும் தேன் விளங்க விரொளி சங்க காலத்தினுடைய ஆனா அந்த நக்கீரர் வேற இந்த நக்கீர தேவர் வேற இவங்க இந்த பழமையில பழகினவங்க அதெல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அதெல்லாம் பின்னல் சிவ சிவ அதனால அவங்க சொன்னா காய்க்கலாம் நான் அத்தனை கோலப்படல ஆகவே திருமுறை ஆசிரியர் எத்தனை பேர் இருபத்தி எட்டு பேர் என்று சொல்லுவதுதான் வாய்மை அப்படி ஏயா பின்னெல்லாம் சொல்லுதன்னு கேட்டா நீங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக தான் அந்த காலத்தை என்னன்னாங்க அதுக்கு முன்னெல்லாம் காலத்தை யாரும் கருதல எங்க தந்தையாரே சம்பந்தர்லாம் ஏழாம் நூற்றாண்டு ஆமா இவன் தான் கண்டான் அந்த பிரபுலாம் எந்த நூற்றாண்டோ அப்படிதான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் அந்த பிரபுலாம் எந்த நூற்றாண்டோ இவன் தான் கண்டானா ஏன்னா அவ்வளவுதான் அந்த காலத்துல என்ன முடிஞ்சது இப்ப அப்படி இல்லை காரண காரியத்தோடு சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டு நாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு மணிவாசகர் ஒன்பது தான் முன்னெல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு <laughs> இப்படி எல்லாம் வரையறுத்து பல காரண காரியத்தோடு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே அதை பத்தி நமக்கு கவலைப்படல ஆனா அதுதான் கருத்து அதனால கல் நாறு உரித்து என்னை ஆண்டு கொண்டான் எனவே நம்முடைய மணிவாசருடைய நெஞ்சம் அவ்வளவு கல்லாம் கல் நாறு உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கடல் இணைகள் அவனுடைய ரெண்டு திருவடிகளும் பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாமும் பொன்னான வாபாடினா நிறத்தினாலும் பொன் நம்ம வந்து அதை போற்றுவதனாலும் பொண்ணா இருக்கணும் ஏன் பொறுத்தாரை போல் பொதிந்து திருவள்ளுவர் பவுனை எப்படா காப்பாத்தணும்னா அக்கம் பக்கத்தில் தெரியப்படாதரா எழுத்து முடிஞ்சு வச்சுக்கணும் அப்ப பரிசெல்லாம் கிடையாது பரிசெல்லாம் இப்ப வந்தது அதனால எல்லாம் இடுப்புல நீளமா எழுத்து நல்லா முடிச்சு மூணு நாலு முடிச்சு போட்டு இப்படி சொருகிறதான் அது அவதான் அந்த காலத்தில் அவ்வளவுதான் முடிஞ்சது அது மாதிரி ஒருத்தாரை ஒன்றாக வையாரி வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொறுமையானவர்கள் எப்படின்னு கேட்டா பொண்ணை எப்படி வச்சு போட்டோமோ அது மாதிரி ராஜா அப்படின்னு இதெல்லாம் திருவள்ளுவர் போற போக்குல சொன்ன குறிப்புகள் இவ்வாறு அந்த பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யுவாமோ அந்த திருவடிகள் பொன்னான திருவடிகள் அதை நாம் நினைந்து கொண்டே இந்த அந்த நாம் கொய்வோம் என்று சொல்லுகிறது இந்த பாடல் அருமை பேராசையாம் இந்த பிண்டம் இந்த பிண்டம் என்னன்னா இந்த பிண்டம்னு சொல்லும்போது என்னது உடம்பத்தான் பிண்டம்ங்கிறது இந்த உடம்போடு இருக்கிற இந்த உயிரையும் சேர்த்து இந்த பிண்டத்துக்கு என்னன்னு கேட்டா இந்த ஆசை எதை எடுத்தாலும் ஆசை இல்ல அதுவும் பேராசை இன்னைக்கே ஆயிடணும் அதனால அந்த அதனால அந்த ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் என்று சொன்னது காரணம் அது எல்லாருக்கும் உண்டு என்ன நமக்கே பாருங்க பையன் பையன் பிறந்தவனே ஒன்னே அவன் இன்னைக்கு டாக்டர் எடுத்துடணும் நாளைக்கே வேலை கிடைச்சிடணும் நாளானே கல்யாணம் பண்ணிடணும் நாளைக்கே அமெரிக்கா போய் பணத்தை கொண்டு வந்துடணும் இங்க அப்படியே டிவி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கே முடிச்சிடணும் இந்த பேராசைங்கிற ஒண்ணும் இருக்குது பேராசையனும் பிணியில் பணிபட்டு ஓராமணமியின் உடலத்தகுமோ யாரு கந்தகரன் கந்தனு கந்தனு பேராசையனும் பிணியில் பணிபட்டு ஓரா வினியன் உலகமும் முருகா இந்த ஆசையெல்லாம் என்னைக்குப்பா நீக்குவேன் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார் அவருக்கு பேராசை வாரியன் இருக்கு ஏன் அருமை அப்படி இல்ல கேட்கணும் அவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா இங்க இருக்கிற அந்த உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் கோடி அந்த உயிரிடம் உயிரிடம் மிக சீக்கிரமா வீடு பெறணும் எல்லாம் என்ன பண்ணணும் ஏ ஏப்பா திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க அதை சுத்தி இருக்கிறவங்க இந்திய நாட்டில் இருக்கிறவங்க ஆசியா கண்டத்தில் இருக்கவங்க எல்லாம் அமெரிக்கா எல்லாரும் என்னன்னு கேட்டாரு எல்லாம் கைலாய நோக்கி வருதியா அது எல்லாம் இவ்வளவு பேர் சேர்ந்து இன்னைக்கே வந்துடணும் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் அந்த ஆசை வருது எங்களுக்கு கல்லூரி வாத்தியாருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா ஐம்பது பேர்னா ஐம்பது பேர் நம்ம கல்லூரியில எல்லாம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் இப்படிதான் நாங்கெல்லாம் சொல்லுவோம் யூனிவர்சிட்டியில இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில புலவரில் அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறதுலாம் ரொம்ப அதிக ரொம்ப கடினம் யூனிவர்சிட்டி முடி எல்லாம் பொண்ணா இது அடுத்த பாட்டு அல்லவா பேராசையாம் இந்த பிண்டம் இந்த உடம்புக்கு என்னன்னு கேட்டா எது எடுத்தாலும் ஒரே ஆசைன்னா பேராசையா இருக்கும் அதிகமான ஆசை அது பெயராத ஆசையாவும் இருக்கும் பேராசைங்கிறது ஆசையில மிகப்பெரிது பெயராத ஆசைன்னா விட்டு நீங்காத ஆசைன்னு அர்த்தம் இந்த பேராசை பெயராத ஆசையா இருக்குது இந்த பிண்டம் டம்மார இந்த உடம்பு நீங்கனியா நீங்கணும் பிண்டம் டம்மார யார் உதவணும் பெருந்துரையான் திருப்பெருந்தொழில் இருக்கின்ற பெருமான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்ததிரான் அருமை அருமை திருவடி தீட்சையில இந்த மாதிரி சிரசின் மேல் குருநாதன் திருவடிப்படுவது அதான் திருவடி தீட்சி அந்த திருவடி தீட்சி பெற்றவர் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமி <laughs> எங்க பெற்றார் இவர் இவரு இணையார் திருவடி எந்த நிலைமையில் வைத்தலைமைங்கிறது இவரு அவர் என்ன அவர் எப்படி சொன்னாரு ஆமா என்ன பாட்டு அப்பர் சுவாமி அது அருமையான தேவாரத்திலையும் இருக்குது என் தலைமையில் வைத்தான் என்று அது அப்படியே சேர்க்கிறார் வாங்கி பாடுகிறார் நன்மை பெருக அருள் நெறியே வந்தணிந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் பெருமானி வந்து வணங்கினாராம் மகிழ்ச்சியோடு எழுந்தாராம் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அதுதான் இவர் என்ன பண்ண இன மலர்கள் அவர் திருவடி அப்படி சூட்டினது எப்படி இருந்ததுனாரு நீப்பா உலகத்துல நல்ல வாசனை உடைய மலர்கள் எத்தனை இருக்கும் அது எவ்வளவோ இருக்கும்னாரு அத்தனை மலரும் கொண்டு வந்து தேனை அப்படியே சொட்டி எதுல அந்த அவருடைய திருவடியில தானா சொட்டி எல்லா இடமும் நனைஞ்சிருக்கணும் எது தேனா இருக்கணும் பெருவிரல் அடுத்த விரல் மூணா விரல் அனாலா விரல் சுண்டு விரல் அப்புறம் அடி மேல கணைக்கால் முழுது இருக்கணும் அந்த மாதிரி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் இன மலர்கள் போதவிழ்ந்து நீங்க அந்த மலரை கசி கசி பிடிச்ச தேனை சரி வராது தானா சொட்டணும்னா தானா சொட்டின தேனை அப்படின்னா அந்த போதவிழ்ந்து எருவாய் பில்கி மதுவாய் பில்கி அந்த திருவடியில அங்கு மிங்குமா பெறல நனிந்தனைய திருவடி அவரு பெருமான் திருவடி ஒரு காலிடத்துக்கு எடுத்து வச்சாருன்னா ஒரே தேனா கிடக்குது அது பாட்டுக்கு அந்த தலையை என் தலை மேல் வைத்தார் எந்த ஒரு சாமி நல்ல இந்த அருமையான தாண்டகத்தினாலதான் சேக்கிரார் அப்படி பாட முடிஞ்சது எப்படி நனைந்தனைய திருவழியன் தலை மேல் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவாரி என்றதா இங்க ஒரு அருமையா இப்படி எல்லாம் சொல்ல முடிஞ்சது பெரியவர் ஆனா திருமுறை எப்படி படிக்கணும்னு கேட்டா சேக்கிரார் போல் படிக்க போதும் ஆசீர்வாதம் முடிச்சுக்கலாம் அப்படி படிச்சிருக்க தனக்கு முன்னிருந்த பதினோரு திருமுறைகளையும் அது அந்த பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய திருவிழா படித்ததுனாலதான் பெரிய புராணத்தோடைய பிழிஞ்சு காட்ட முடிஞ்சு பிழிஞ்சு காட்ட முடிஞ்சு என்ன பண்றது ஆகவே பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தவிரான் அடியனுடைய தலை மீது அந்த பெருமான் தன்னுடைய அழகு பொருந்திய திருவடியை வைத்தானாம் வைத்தபிரான் அவர் யார் காரார் கடல் நஞ்சை உண்டு கொந்த காபாலி அவன் அறிவர்களுக்கு அருள் செய்வே இந்த உலகத்தில் இருக்கான் வேற எதுக்கு அந்த பெருமான் பெருமான் இருக்கிறான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அங்க சொன்ன இங்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆமா அவர் அலைகளா விளையாட்டு இதெல்லாம் பார்த்துதான் அந்த விளையாட்டு நீங்க தான் பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு அவர் பின்னால வந்தவர் அதுனா அலைகளா விளையாட்டுடையான் வேண்டும் என்று நம்ம வேலூர்ல கம்பர் விழாவில் இருந்தவர் முதலியார் குப்புசாமி என்ன பண்ணாரு விழாவில் கூப்பிட்டு ஐயா கம்பராமாயணத்துல சைவ சித்தாந்தம்னு பேசுகிறார் ஊர்ல இருக்க அடிக்க வருவாங்க அப்படின்னு பரவாயில்ல பேசுகிறேன் பேச நம்புறோம் எங்க பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் அவன் என்ன செய்தான் காரார் கடல் நெஞ்சை உண்டு வந்த காபாலி நஞ்சை எல்லாரும் நஞ்சை கண்டு பயந்து அடுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடுங்க இவர் பார்த்தார் எடுத்த அருமையா வாங்கி உருட்டி உள்ளதா திருவள்ளுவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று சொன்னார் இந்த குரலுக்கு இலக்குன்னு நம்ம ஐயா தான் ஆமா வேற ஐடியா சொல்லுங்க சொல்லு என்ன சார் திருக்குறள் உங்க சிவபெருமானை திணிக்கிறீங்க விடாது இருந்தா சொல்லு நான் திணிக்கலப்பா விஷயம் பெயக்கண்டும் அந்த நஞ்சியானது யார் உண்டாவது அவங்க இறப்பால் என்பது தெரிந்தும் நனி முன்பர் கொண்டாப்பா கிடக்குது நான் சாப்பிடுறேன் யாருனர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அந்த நயத்தக்க நாகரிகம் நம்முடைய சிவருமானது இருந்ததுனால எல்லாம் அஞ்சு ஓடிச்சு கொண்டாயா அப்படின்னார் உருட்டினார் எல்லாம் என்ன பண்ணுவாரோன்னு எட்டி எட்டி பாக்குறான் ஓங்கி விசிறீங்கயா தெரிவாருன்னு எரிவாருன்னு அப்படி சரி உருட்ட உருட்ட என்ன ரொம்ப சின்னதா ஆகிட்டே வந்தது ஆஹ் பார்த்தேன் அப்படி விட்டோன்னு அப்புறமேனு ஆன்னு போட்டு அப்படியே அசைக்க பேசாம இருக்காரு அவர் என்ன எது அசைக்கும் பெருமான் பெம்மான் இரவான் பெறவான் இரவான் அவனுக்கு பிறப்பு இல்லை அதனால அவனை ஒண்ணும் செய்யல இப்படிப்பட்ட நாகரிகத்தை செய்த பெருமான் நம்முடைய பெருமான் தான் எனவே காரார் கடல் நெஞ்சை உண்டு உகந்த பாருங்க உண்ட பிறகு திங்கபடியா செஞ்சுட்டானே மகாபாவி அவனுக்காக நான் செஞ்சுட்டேனே நாளைக்கு பேப்பர்ல வந்தா தேவலாமே அப்படின்னு நினைக்கிற இன்னார் கடல் நெஞ்சை உண்டார் தினமலர் என்னவே நேற்று பாத்தியாவி அப்படிங்கிறது அதுக்காகலாம் செய்யல அவர் கொடுத்தான் தனக்கு முடியல என்ன குடப்பா என்ற அன்போடு ஏற்றுக்கொண்டு செய்யல ஏன் அவ்வளவு வல்லமையும் தலைமையும் பெருமானுக்கு இருந்தது அதனாலதான் அப்படிப்பட்ட அருமையான பெருமான் போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ போரார் புறம்பாடி என்ன போறனாரு திரிபுரத்தை எரித்தது ஒரு பெரிய போர் பெரிய போர் தான் சரிங்களா பெரிய போர் அது பெரிய போரை நம்ம அருமையா மணிவாசகர் தான் நல்லா வர்ணிச்சது ரொம்ப அருமையா திரிபுரம் இருந்தது எல்லாரும் சொன்னார்கள் திருவாசகத்தில் சொன்னது ஒரு தனித்தன்மை பெண்கள் விளையாட பின்னால படிக்க போறோம் இல்ல படிச்சுட்டோமா திருவந்தியார் படிக்கிறேன் படிக்கல இது அடுத்ததான் பின்ன அங்க பார்ப்போம் அங்க பார்ப்போம் இப்ப போய் போய் சொல்ல வேணும் சிவ சிவ அருமை அதனால இப்படி போறார் புறம்பாடி போர் மிகுந்த அந்த திரிபுரத்தை எரித்ததை எல்லாம் பாடி பூவல்லி கொய்யாமூ ஆமா போரார் வேர் கண்மடவியல் அங்க என்ன அர்த்தம் அங்க என்ன போரார் வேல் வேல் போன்ற கண் இந்த போராருங்கிறது அந்த வேலுக்கு அடைமொழியை தவிர அந்த கண்ணுக்கு போய் சேரக்கூடாது ஆமா கண் போர் செய்யக்கூடாது இல்ல கண் ரொம்ப தன்னலியா இருக்கணும் இங்க போராறு என்பது எதுக்கு அடைமொழியா இருக்குது அந்த வேலுக்கு அடைமொழி பரிமையில உரையில் என்னன்னா போரார்வேல் கண்மடவீர் என்றார் அச்செயல் அந்த வேலுக்கன்றி கண்ணுக்கு ஆகாமை காண்க அப்படி சுருக்கமா இருக்கணும் உருக்கமா இருக்கணும் அப்படியே போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமும் பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் பாருங்க கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட என்னை நான் ஏதோ அமைச்சராக இருந்து பணி செய்துட்டு இருந்தாள் குதிரை வாங்க போனால் அப்படி குதிரை வாங்க போனால என்னுடைய கவனத்தை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்னை அப்படியே இழுத்து தன் நிலையில நிறுத்தின நானாவா செய்தேன் இல்லையே எல்லாம் அவன் செய்ததல்லவா அவன் செய்தல்லவா அதனால் பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட வீரான் அவன் கூட பாருங்க ரொம்ப அருமையானது அவன் பாலாக தேனாக அதுக்கெல்லாம் அவனுடைய இனிமைக்கு இனிமை எப்படி இருந்துன்னு கேட்டா ஏன் இந்த பாலையும் தேனையும் சொன்னாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அதனால சொன்னாங்க இந்த பால் தான் அந்த இன்பம் காரிங்க அப்படி கேட்டான் கடைசியில நான் அவர் சொன்ன இன்பம் பெருசுன்னு நினைச்சேன் நம்மூர் ஆவின் பாலான்னார் சிவ சிவ உங்கூர் ஆவின் பால தான் உனக்கு தெரியும் அதுதான் திதிப்பா இருக்குன்னு தெரியும் அதனால சொல்லி வச்சார தவிர அது இதெல்லாம் விட கடந்த இன்பம் உடையது எனவே பாலும் தேனுமாய் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் பராபரம்னா பரனுக்கெல்லாம் பரம் அது மேலாயவர்களுக்கெல்லாம் மேலானவன் இவனுக்கு மேல் ஒருவன் இல்லை திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு திருவள்ளுவர் தான் முதல் ஞானி முதல் ஞானி அவரை போய் ஒண்ணுமில்லாம வச்சு நூத்தி முப்பத்தி மூணு அடியை தூக்கி வச்சிருக்காங்க வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கல்லுன்னு அர்த்தம் சொரிஞ்சுக்கலாம் ஒண்ணு திருவள்ளுவரை திருவள்ளுவரா போடுங்க அவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிச்சுட்டு அவர் யாருங்கிறத பாருங்க நல்ல உடையவர் இல்ல அது உங்களுக்கு உடன்பாடு இல்ல திருக்குறளை வச்சிருங்க நூத்தி பத்து மூணு அடி ஏற்றி நல்ல திருக்குறள் ஒண்ணு பெருசா வச்சு திருக்குறள் திருக்குறள் திருக்குறள் தெரிஞ்சிருங்க கருத்து வேற்றுமை இல்லை சீரார் திருவடி அது முடியும் பாலும் அமுதமும் தேனோடமாம் பராபரமாய் கோலம் அவனுடைய திருக்கோலத்தை பாத்தீங்கன்னா அப்படியே பானா பாலா தேனா அமுதமா இருக்கலாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால பெருமானுடைய அந்த திருக்கோலத்தை பார்த்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திரும்ப முடியாதான் அப்படி இருக்கின்ற கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் அதனால மகிழ்ச்சியா என்னை ஆட்கொண்டான் சரி ஏதோ இவன் ஆட்கொள்ளு போறாம் போ தொலைவிட்டு தொலைவிட்டு இப்ப நாங்க பாஸ் போடுறது அருமையா நூத்துக்கு எண்பது வாங்கினா அவன் எல்லாம் தானா பஸ் கிளாஸ்னு போடுவோம் இந்த முப்பத்தி மூன்றரை வாங்குது நினைக்கிறேன் இந்த ஒன்னரை மார்க் கூட்டினா அவன் பாஸ் இல்லைன்னா பாவம் அடுத்த வருஷம் தான் எழுதணும் அப்பெல்லாம் செமஸ்டர் எல்லாம் கிடையாது இந்த மார்ச் விட்டு அடுத்த மார்ச் தான் கொண்டுட்டான் அதனால அப்படி நம்பர் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படுறாரு அது கீழே செகண்ட் அதை கூட பார்க்க கூடாது அப்படி சொல்லணும் இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக எப்படி செய்தானாம் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டவிரான் அவன் ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது மனமகிழ்ச்சியோடு ஆட்கொள்வானான் போகுது இந்த ஆன்மா இப்படி கரையிறது இருக்குது இப்ப கூட சொல்லலையா என் பையன் படிச்சுட்டான் யூனிவர்சிட்டி பஸ்ட் எடுத்துட்டான்னு வணங்கினான்னா இந்த ராஜா எல்லாம் நம்ம ஆண்டவன் அண்ணாமலையாருடைய அருள் தான் செஞ்சிடறா என்னமோ இப்படிதான் நல்லா படிப்பேன் நினைச்சுதான் படிக்க வச்சோம் நல்லா படிச்சிருக்கடா நல்லா இந்த எங்களுக்கு எல்லாம் பால் வாத்தமா இருக்குப்பா என்று சொல்றோம்ல அது போல நம்முடைய பிள்ளைகளை காணும்போது நம்ம சொல்றோம் பெருமானுக்கு எல்லா உயிரிலும் பிள்ளைகள் தான் அதுல மணிவாசனும் ஒரு பிள்ளை அதனால மகிழ்ச்சியோடு செய்தாராம் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் அப்ப மணிவாசகரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது சரி இந்த ஆளையும் ஆட்கொள்ள வேண்டியிருக்குதே அப்படின்னு நினைக்காம இல்ல அன்போடு ஆட்கொண்டான் அப்படி ஆட்கொண்ட எங்களுடைய பெருமான் குறைகடல்கள் பாத்தீங்களா குறைகடல்னா இந்த இடையினம் போட்டா ஒழிக்கின்றன்னு அர்த்தம் வல்லினம் போட்டா குறை உடையதுன்னு அர்த்தம் அதனாலதான் எழுத்து தவறில்லாமல் எழுதுனுங்கிறது ஆமா இல்லைன்னா தமிழ் கொலை பொருட்கொலை மாச்சு மொழியும் கொலையாகும் பொருளும் போடும் அந்த குறை கடல்கள் குறையினா ஒழிக்கும்படியானதே அவனுடைய திருவடியில சிலம்பு இருக்குது மலர் சிலம்படி வாட்டி வணங்குவம் சிலம்பு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால குறை கடல்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் நினைக்கிறான் எனவே அவ ஒரு பூ பறிக்கின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி சிந்தனை எல்லாம் சிந்தனையும் தனக்காக்கி நாயினியும் தன் கண்ணினியன் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குவன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற தந்தனை இந்த ஐந்து பொறிகளும் ஒரே மாதிரி தெய்வ சிந்தனையாக இருக்கும் கண்ணு பாட்டுவானே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா காதவன் புகழையே ஓதாமத்து பாடுறது கேட்டுட்டு இருந்தோம் வாய் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சார் வட போகுதாற்றுக்கு சூடாங்கப்படாது அந்த வர என்னமே வரப்படாது அதனால இப்படி காது அந்த திருமுறை ஐயா அருமையா பாராதியா ஓதாமூர்த்தி அடாரா சிரிப்பார் கடிப்பார் தேடிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் அந்த பாடலாம் ரொம்ப அருமையான பாடல் இப்படி எல்லாம் பெருமானுடைய போ போ புகழ் பாடி பூவல்லி கொய்யாமூ வானவன் மாலயன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று குணக்குரியோன் யாரையும் ஆட்கொள்ளுகின்ற உரிமையும் அந்த தகுதியும் நம் பெருமானுக்கு தான் இருக்கு யாரெல்லாம் வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் கோன் ஐயா பெருமான் யாராருக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான் திருவண்ணாமலைக்காரர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டுமல்ல இந்தியா நாட்டு மட்டுமல்ல ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல இம்மண்ணுலகத்துக்கு மட்டுமல்ல விண்ணுலகத்தில் இருப்பவர்களுக்கும் தலைவன் அப்போ எல்லாருக்கும் தலைவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவும் இந்த நாடு அந்த நாடு அல்ல உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவும் நில உலாவிய நீர்மதி வேந்தியன் என்றெல்லாம் அருமையா சொன்னாரு அதாங்க அப்படி வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆனா அவங்க உள்ளத்துல அப்படி இருப்பானே தவிர அங்கேயே இருப்பான் அல்ல எங்கும் இருப்பவன் அவங்க மனத்திலும் இருப்பான் மனத்தகத்தான் தலைமையிலான் பாக்கியன் உள்ளான் பாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்துக்கு அப்பால அந்த ஒவ்வொரு இறைத்தன்மையும் திருமுறையில கொட்டி வச்சிருக்காங்க கொட்டி வச்சிருக்காங்க நம்ம நம்ம ஒரே தேவையில்லைன்னு ஒரு திருமுறைக்கு இன்னொரு திருமுறை உரையாகவே இருக்கு நம்ம எடுத்து இணைச்சா போதும் இணைப்பாளராக இருந்தா போதும் சொற்பொழிவாளராக விட வேண்டியது இவருக்கு ஞான சம்பந்தர் விளக்கம் ஞான சம்பந்தருக்கு இவர் விளக்கம் ரெண்டு பேருக்கு சுந்தர விளக்கம் அவருக்கெல்லாம் சேக்கிலார் விளக்கம் தேனிப்பாருன்னா <laughs> தேனிப்பார் திரண்டு திரண்டு ஒன்றுமா நீங்க போனீங்கன்னா நாக்கள் எப்படி இருக்கும்னா அருமையா இருக்கும் இந்த இதுல திருச்செந்தூர்ல போய் ஒரு அன்பர் ஈரோட்டுக்காரரு அவரு இந்த ஆறு நாள சஷ்டியில சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அல்வா வாங்கிட்டு வந்து ஐயா நான் ஒண்ணுமில்ல பூபதி பிரசாந்த் தரேன் ஆண்ணுங்க சரின்னு போட்டா அல்வாவை போடுறாரு ஐயா அல்வா அருமையான அல்வா திருச்செந்தூர் அல்வா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு ஈரோடு நண்பர்கள் ரொம்ப காலமா இருக்கிறவங்க ஐம்பது ஆண்டுக்கு மேலே அவங்க ஈரோடு போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடி மகிழ்ச்சியா இருப்பாங்க அது மாதிரி இந்த தேனிப்பாருங்கிறது அந்த மாதிரி நாக்கில் வைத்து அதன் சுவையை அனுபவிக்கிற அனுபவம் அதான் தேனிப்பார் அந்த சுவையை அனுபவிக்கிற பாருங்க அந்த மாதிரி இருக்கிற அனுபவம் இப்படிப்பட்ட சொல்றோம் எந்த பாட்டு ஆமா கோணவனாய் நின்ற கூடலிலா குணக்குரியோன் பாத்தீங்களா கூடல் இல்லான்னு கேட்டா அந்த ஆன்மாவோடு அந்த ஆன்மாவுக்கு அருள் செய்வானே தவிர அந்த ஆன்மாவோடவே கூட்டிட மாட்டான் ஏன் உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதம் இருக்குது அது சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நிற்கின்றான் அப்படி இருக்கும்போது ஒருத்த உள்ளத்துல எப்படி கூடுவான் இந்த தேவாரத்துக்கு அது தேவாரம் உரையா போச்சு என் ஞானம் மட்டும் வந்துட்டு தேவாரத்துக்கு தேவாரம் தேவாரத்துக்கு தேவாரமே உரையா போகணும் நம்ம வாக்கவே வேண்டியது அப்ப ஒரே சேரும் எண்பத்து நான்கு நூறாயிர யோனி பேதங்களையும் படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கெங்கே நின்றான் அப்படி இருக்கும்போது ஒரு உள்ளத்தில் மட்டும் கூடுவானா அப்ப எல்லா இடத்திலும் கூடுவான் அதனால இப்படி கூடலிலா குணக்குரியோன் அந்த குணத்தையே தனக்கு இலக்கணமாக உடையவன் குறின இலக்கணம் இலக்கணமாக உடையவன் ஆன நெடுங்கடல் அவன் கருணையே அந்த வடிவாக இருக்கிற நெடிய கடல்லாம் சொல்லலாம் அந்த ஆன நெடுங்கடல் ஆளாலம் அமுது செய்ய இப்படி கூட சொல்லலாம் நெடுங்கடல்ல போய் சும்மா இருக்கிற எங்க ஊதி எடுத்தாராம் டேஷன் தான் சொல்லுவோம் நாங்க ஏன் எங்க இருக்கிறோம் அதனால சொல்ல மாட்டோம் நீங்க என்ன கேட்டு பாருங்க மரத்துல சும்மா இருக்காங்க ஊதி எடுத்தாங்கிற மாதிரி பண்ணிட்டியாப்பான்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கணால் இங்க ஆன ஆளாலம் அமுது செய்ய அந்த கடல்ல போய் கரையறைன்னு போய் அப்படி கடல்ல வருகின்ற பொழுது நல்ல முதல்ல இதுதான் வந்தது அமிர்தம் வந்தது அமிர்தம் வந்த போதெல்லாம் அடுத்த ஒரு காரணம் கூப்பிடாம சாப்பிட்டுது விஷம்னு வந்த தான் அடுத்த ஒரு காரனை கூப்பிடு கூப்பிடுன்னு ஆரம்பிச்சது சரிங்களா அடுத்த ஒரு காரணம் ஏய் விஷம் வாப்பான்னு எவன் வருவான் ஒருத்தரும் வரல ஒரே ஒரு ஆள் தான் என்ன என்னன்னு கேட்ட விஷசாமி விஷசாமின்னாரு ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னாரு சிவசிவா சிவசிவா சிவசிவா விஷமெல்லாம் வருதுன்னு அமைதி அமைதி காக்க அப்படின்னு எடுத்து அப்படியே உருட்டினர் சின்னதாக்கினர் அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து ஏய் மனுஷன் ஒண்ணுமே ஆகல நாவுக்கரசர் மாதிரி நஞ்சு ஊட்டினா ஆமா பெருமானுக்கு நஞ்சு அமுதாயிற்று அவனுடைய அடிவருக்கு நஞ்சு அமுதாயிற்று ஆமா அவருக்கு கொடுத்துட்டு அருமையா பாட்டு உட்கார்ந்து இருக்குது சிவ சிவன் என நஞ்சமுது ஆக்குவித்தார் பள்ளி அடிகளாரி அதெல்லாம் சான்று இருக்குன்னு ஏன்னா சேக்கலார் பண்ண வச்சுங்க இவர் என்ன பன்னெண்டாம் வந்து எங்க சம்பந்தம் எல்லாம் இல்லாதும் பொல்லாதும் சொன்னார் ஏழாம் நூற்றாண்டு என்ன செஞ்சிருக்காரு நஞ்சமுது ஆக்குவித்தார் பள்ளி அடிகளாரி அதனால கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாக்கினும் நற்றுணையாவது நமக்கு வாயவே எல்லாம் காண்டிருக்கு அதான் திருமுறை எப்படி படிக்கணும்னார் எக்கிலார் போல் பயில்க என்று ஆசீர்வாதம் பண்ணணும் அழகாக படிச்சிருக்க எனவே இப்படியாக கோணவனாயிருந்த கூடவிடா அப்ப எந்த உயிரோடும் அவன் போய் ஒன்றுபட மாட்டான் பின்ன எப்படி எல்லாரையும் இயக்கி வைத்து இருப்பான் அப்ப எல்லாரையும் இயக்கி வைக்கின்ற பொழுது எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் உடனாய் இருப்பான் ஒன்றாய் வேறாய் உடனாய் சித்தாந்தம் போல வேற எது சொல்லிச்சு